ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் பகவான் வராகாவதாரம் பண்ணி மந்திரங்களை சொல்லி ஸ்ராத்தம் பண்ணினார்னு பிரம்மபுராணம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி பித்திருக்களை பகவான் அந்த கோகாங்கர நதியிலிருந்து காப்பாற்றி ராட்சசர்களை விரட்டிவிட்டு அந்த பிதர்களுக்கு பகவான் ஸ்ராத்தம் பண்ணினர் அப்படி மகரிஷிகள்லாம் பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணி உங்களால் தான் பித்திருக்களை காப்பாற்ற முடியும் நீங்கள் தான் பித்திருக்களை உத்தேசித்து என்ன பண்ணணும்னு நீங்கள் செய்து காண்பித்தால் அந்த வழியிலே நாங்கள் அனைவரும் செய்கிறோம் அப்படின்னு ரிஷிகள் பிரார்த்தனை பண்ண பகவான் அங்கே ஸ்ராத்தம் பண்ணுற उद्धृत्य च पितॄन् देवः विष्णुतीर्थे तु सूकरः ददौ समाहितस्तेभ्यः விஷ்ணுர்லோகார்கலே ஜலம் என்ன பண்ணினார்னா அப்படி அந்த நதியிலேயே ஸ்நானம் பண்ணிட்டு பித்தளை பாத்திரத்தில் தீர்த்தம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டார் ததஸ்வரோம சம்பூதானு குஷானாதாய கேசவஹா அன்னைக்கு அமாவாஸ்யா புண்ணியகாலம் முதல்ல தர்ப்பணத்தை பண்ணிட்டு பிறகு ஸ்ராத்தம் பண்ணணும்னு பகவான் செய்து காண்பிக்கிறான் அப்படி தன்னுடைய தேகம் தன்னுடைய ரோமாக்கள்லேருந்து ஆவிர்வவிச்ச தர்பைகளை கொண்டு வந்து வச்சுட்டார் ஸ்வேதோத்பவாம் ஸ்திலாம் ஸ்டீவ சக்கரே சோல் முகமுத்தமம் அப்படி தன்னுடைய தே தன்னுடைய தேகத்திலிருந்து வழிஞ்ச தீர்த்தத்திலிருந்து ஆவிர்வவிச்ச திலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கருப்பு எள்ளை எடுத்துன்னு வந்து வச்சுட்டார் ஜோதிசூரியப்பிரபம் கிருத்வா பாத்திரம் தீர்த்தஞ்ச காமிகம் அப்படி மத்தியத்தில் சூரியன் வரணும்னு காத்துட்டு இருந்தார் பகவான் ஜோதிஷ் சூரியப்பிரபம் கிருத்வா மத்தியத்தில் சூரியன் வந்த பிறகு அந்த மாத்தியான்க காலமாகி அபராண்ண காலம் வந்த பிறகு பகவான் அந்த தர்ப்பணத்தை ஆரம்பித்து செய்தார் ஸ்தித கோட்டி வட்டசியாதா வாரி கங்காதரம் சுச்சி துங்கக்கூட்டாத் சமாதாய யக்ஞேயான் ஓஷதீரசானு அப்படி அதற்கப்புறம் செய்ய வேண்டிய ஸ்ராத்தத்திற்கான வஸ்துக்களையும் சேகரித்து வச்சுக்கிறார் பகவான் மதுக்ஷீர ரசான் கந்தானு புஷ்பதூபானு லேபனான் அப்படி மது தேன் க்ஷீரம் கந்தம் நல்ல வாசனை உள்ள கந்தம் வெள்ளை நிறத்தில் உள்ள புஷ்பங்கள் மேலே தடவி விடுறதுக்கு வாசன திரவியங்கள்னு எல்லோத்தையும் கொண்டு வந்து வச்சுண்டு தம்ஷ்டயோல்லிக்கிய தரணியும் அபியுக்ஷ சலிலேனச்சா அப்படி ரெண்டு தர்பயை எடுத்துண்டு பூமியில் ரேகை போட்டார் பகவான் அப்படி ரேகை போட்டு ஜலத்தை தெளித்து அபியுக்ஷணம் பண்ணினார் அபியுக்ஷணம்னா கையில் ஜலத்தை எடுத்துண்டு விரல்கள் இடுக்குனாலே தெளிக்கிறது அதற்கு அபியுக்ஷணம்னு பேர் அப்படி செய்து தர்மோத்பவே நோபலிப்பிய குஷைருல்லிख्य தாம் புனகா அந்த இடம் சுத்தமாக ஆகணும்னு அபேதா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தர்பேனால் அங்கே ரேகைகளை போட்டு தீர்த்தத்தை தெளித்து சுத்தம் பண்ணினார் குஷானாதாய பிராகக்ரானு பிராகக்ரானு லோமகூபாந்தரஸ்திதான் ரிஷீனாகூய பப்ரச்ச கரிஷ்யே பிதிருதர்ப்பணம் அப்படின்னு மகர்ஷிகளை அங்கே சாட்சியாக வச்சுண்டு அனுஜை பண்ணினார் பகவான் நான் பித்திருக்களை உத்தேசித்து இந்த தரிச தர்ப்பணத்தை பண்ணுறேன்னு பித்திருக்களிடத்தில் அனுஜை வாங்கிண்டு இந்த தர்ப்பணத்தை ஆரம்பிக்கிறார் பகவான் தைரப்பியுக்தே குருஷ்வேதி விஸ்வாந்தேமாம் ஸ்தோ விபு குருஷ்வான்னு ரிஷிகள் சொன்ன செய்யலாம் அப்படின்னு ரிஷிகள் சொன்ன பிறகு பிதற்களை மாத்திரம் அர்ச்சித்தால் போராதுன்னு விஸ்வேதேவர்களையும் கூட சகாயத்திற்கு பிதற்களுக்கு ஏற்படுத்தினார் பகவான் ஆகூய மந்திரதஸ்தேஷாம் விஷ்டராணி ததௌ பிரபு மந்திரம் சொல்லி ஸ்வாகத்தம்னு வரவழைச்சார் விஸ்வதேவர்களை மந்திரம் சொல்லி ஸ்வாகத்தம்னு வரவேற்று அவர்களுக்கு விஷ்டரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆசனத்தை கொடுத்தார் ஆகூஜ மந்திரத்தேஷாம் வேதோக்த விதினா ஹரிஹி வேத மந்திரங்களை சொல்லி தர்ப்பணத்தை பண்ணி கையோடு அந்த ஸ்ராத்தத்தையும் பகவான் செய்தார் அப்படின்னு அந்த புராணம் காட்டுறது அதற்குன்னு சில வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணினார் பகவான் அக்ஷதைர் தேவதாரக்ஷாம் சக்கரே சக்கரகதாதரா அக்ஷதான்னு ஒரு தானியம் அந்த தானியத்தை அங்கே உற்பத்தி பண்ணினார் பகவான் அக்ஷதாஸ்து யவௌஷத்தியா சர்வதேவாம்சம்பவாக சர்வதேவாம்சசம்பவாக என்ன நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அரிசின்னு நினச்சின்னு இருப்போம் அரிசி இல்லை யவௌஷத்தியா கோதூம மாதிரி உள்ள ஒரு தானியம் அதற்கு எவைன்னு பேர் யவௌஷத்தியா சர்வதேவாம்சம்பவாக அப்படி அதில் எல்லா தேவதைகளுடைய அம்சமும் அதில் இருக்கிற மாதிரி பகவான் இந்த எவைங்கிற தானியத்தை சிருஷ்டி பண்ணினார் ரக்ஷந்தி சர்வத்திர திசா ரக்ஷார்த்தம் நிர்மிதாகிதே அத்தனை பேருக்கும் ரக்ஷையை கொடுக்கக்கூடியதாக அந்த தானியத்தை பகவான் உற்பத்தி பண்ணினார் தேவதானவ தைத்தியேஷு யக்ஷ ரக்ஷஸ்ஸு செய்வஹி நகி கஷ்டித் க்ஷயம் தேஷாம் கர்த்தும் சக்தராச்சரே அந்த எவைங்கிற தானியத்தை வச்சுண்டு யார் பிதிரு தர்ப்பணமோ பிதிரு ஸ்ராத்தத்தையோ பண்ணுறாளோ அவர்களுக்கு எந்த இராட்சசர்களாலேயும் யக்ஷர்களாலேயும் எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாது அவர்கள் செய்யக்கூடிய காரியம் கொஞ்சம் கூட குறவு ஏற்படாது நகி கஷ்டித் க்ஷயம் தேஷாம் கொஞ்சம் கூட அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தில் குறைபாடே ஏற்படாமல் பூர்ணமாக ஆகும் ஏன்னா இதற்குனே பகவான் உற்பத்தி பண்ணினார் அந்த தானியத்தை ந கேனச்சித் க்ஷதாயஸ்மாத் தஸ்மாத்தே ஹெக்ஷதா கிருதாக அந்த எவைங்கிற தானியத்துக்கு அக்ஷதான்னு ஏன் பேர் வச்சார்னா ந கேனச்சித் க்ஷதாயஸ்மாத் இந்த தானியத்தை வச்சுண்டு கொஞ்சம் கூட குறைவே ஏற்படாமல் பலனை பூர்ணமாக அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தஸ்மாத்தே ஹ்யக்ஷதா கிருதாக அதனால தான் அதற்கு அக்ஷதாக அப்படின்னு பெயர் வச்சார் தேவானாம் தேகி ரக்ஷார்த்தம் நியுக்தா விஷ்ணுநாபுரா தேவதைகளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதற்காகவே பகவான் இந்த தானியத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கார் குஷகந்த ஜவை புஷ்பை அர்க்யம் கிருத்வாச்ச சூக்கரா அப்படி குஷம் தர்பைனால் ஆசனம் கொடுத்து கந்தம் கொடுத்து எவைங்கிற தானியத்தினாலே பூஜை பண்ணி விஸ்வேதேவர்களை முதல்லையும் ரெண்டாவதாக பிதற்களையுமாக பூஜை பண்ணி பகவான் அர்ச்சனை பண்ணினார் விஸ்வேதேவா ஸ்ருணுதேதி ததஸ்தான் பரியபிருச்சதா விஸ்வேதேவா ஸ்ருணுதேமம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி விஸ்வேதேவர்களை ஆவாகனம் பண்ணினார் பகவான் பித்ருன்னு ஆவாகஜிஷ்யாமி ஏதிவ்யா ஏச்ச மானுஷாக பித்திருக்களையும் அதற்குன்னு உள்ள மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணி ஆவாஹயசேதி சதைஹி உக்தஸ்துவாவாஹயச்சுஜிஹி இந்த மந்திரத்தினாலே நான் உங்களை ஆவாகனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணினார் சிருஷ்ட மூலாகிர தர்பாம்ஸ்து சதிலான் வேதவேதவித் ஜானாவாரோப்பிய ஹஸ்தந்தூ ததௌ சவ்யேன சாசனம் அப்படி சவ்யம் சவ்யஞ்சான் வாச்சான்னு இடது முட்டி கீழே வர்றது போல காலை வச்சுண்டு பித்திருக்களையும் வலது முட்டி கீழே தட்சிணஞ்சான்வாச்சானு வலது முட்டி கீழே படுறது மாதிரி வச்சுண்டு விஸ்வதேவர்களையுமாக அர்ச்சனை பண்ணினார் பகவான் அப்படி பகவான் நமக்கு செய்து காண்பிக்கிறார் இந்த ஸ்ராத்தத்தையும் தர்ப்பணத்தையும்னு இந்த புராணம் விரிவாக நமக்கு காட்டுறது வாராக பிதிர்விப்ராணாம் ஆயந்துன இதீரையன் இந்த வராக ரூபமாக இருக்கிற பகவான் பித்திருக்களை ஆயந்துனஹாங்கிற மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணி அபகத்தே திவாச்செய்வ ச அபசவியதா அவர்கள் போஜனம் செய்யக்கூடியதான இடத்த அபேதா அப்படிங்கிற மந்திரத்தையும் அபகதா அசுராக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி அந்த இடத்தை சுத்தம் பண்ணி அவர்களை அமர்த்தி தான் எடுத்துன்னு வந்த வஸ்துக்களை வச்சுண்டு அந்த ஸ்ராத்தத்தை செய்தார் அப்படின்னு பிரம்மபுராணம் விரிவாக நான்கு அத்தியாயங்களோடு பகவான் இந்த இந்த மந்திரத்தை சொல்லி இந்த இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு காட்டுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்